ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன் ருக்குவிலும் தன் சஜிதாவிலும் சுபஹானக்கல்லாஹும ரொப்பன என்று அதிகமாக கூறுபவர்களாக இருந்தனர் புகாரி எட்டு ஒன்று ஏழு முஸ்லிம் நான்கு எட்டு நான்கு துவாவின் பொருள் இறைவா எங்கள் இரட்சகனே உன்னை புகழ்ந்து தூய்மையானவன் என போற்றுகிறேன் இறைவா என்னை மன்னிப்பாயாக